தமையற்ற சீர்கேடர் வெகு தர்க்க கோலாளர் களையுற்று மாயாது மந்திரவாது தமையற்ற சீர்கேடர் வெகு தர்க்க கோலாளர் களையுற்று மாயாது மந்திரவாது கட்ட ஆபாத முரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு பூணோ கடை கட்ட ஆபாத முரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு பூணோ சமயத்த ஆசார நியமத்தின் மாயாது சகலத்துளே நாளும் நன்குளோர் செய் சமயத்தர் நியமத்தின் மாயாது சகலத்துளே நாளும் நன்குளோர் செய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய் ஞானம் வந்து தாராய் அமரேர் சுராபான திதி புத்திரராலோக மது துக்க துக்கமேயாக மிஞ்சிடாமல் அமரே சுராபான திதி புத்திரராலோக மது துக்கமேயாக மிஞ்சிடாமல் அடமிட்ட வேல் வீர திருவொற்றியூர் அருணச்சிகா நீல நீலகண்டபார அடமிட்ட வேல் வீர திருவொற்றியூர் அருணச்சிகா நீலகண்டவர மம பட்சமா தேவர் அருமை சுவாமினி மலனிட்களாமாயை விந்து நாதம் மம பட்சமா தேவர் அருமை சுவாமினி மலனிட்களாமாயை விந்து நாதம் வரசக் பரமத்தி மேலான பரவத்துவே மேலை வயலிக்குள் வாழ் தேவர் தம்பிரனே வரசக்தி மேலான பரவத்துவே வேலை வயலிக்குள் வாழ் தேவர் தம்பிரனே வயலிக்குள் வாழ் தேவர் தம்பிரனே சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய் வயலிக்குள் வாழ்தேவர் தம்பிரானே ஞானம் வந்து தாராய் வயலிக்குள் வாழ்தேவர் தம்பிரானே ஏ